அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹோ அம்மன வாலுஹோ இந்த முழு மனித சமுதாயத்துடைய நிம்மதி சந்தோஷம் கண்ணியம் ராகத்துக்காக வேண்டி தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹாக்கு சுபகானு வழங்கியிருக்கிறான் பிரபுல் ஆலமீன் வழங்கின மார்க்கம் இருக்கிறதே அது பரிபூர்ணமான மார்க்கம் பிரபுல் ஆலமீன் வாழ்க்கையுடைய எந்த கட்டத்திலேயும் மனிதனுக்கு உபதேசம் செய்யாம அல்லாஹாக்கு சுபகானமுத்தாலா மனிதனை விட்டுடல்ல வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒரு மனிதன் எவ்வாறு அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்ட வேண்டும் அந்த ஒவ்வொரு கட்டத்திலேயும் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹாக்கு சுபகானமுத்தாலா குரான் மூலமாகவும் அதே மாதிரி ஹதீஸ் மூலமாகவும் அல்லாஹாக்கு சுபகானகும் தெளிவாக படிச்சுட்டாங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே ஒரு அழகான இஸ்லாமிய ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதாக இருக்கிறதா இருந்தால் ஒவ்வொரு அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் சீரான அமைப்புல தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போறது ஆக பெரிய தேவையா இருந்து கொண்டிருக்கு எப்போ ஒவ்வொரு நபரும் சீராகுவாங்களோ அந்த நேரத்துல அந்த நபர் இருக்கக்கூடிய குடும்பம் சீராகும் எப்போ ஒவ்வொரு குடும்பமும் சீராகுமோ அந்த நேரத்துல சமுதாயம் சீராகும் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே முஸ்லிம் சமுதாயம் சீராக வேண்டும் ஒரு ஏரியால இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் சீராக வேண்டும் என்றா ஆக அடிப்படையான ஒரு விஷயம்தான் அந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் சீராக வேண்டும் என்று கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒரு மனிதன் அல்லாவுடைய கடமைகள் என்று வரக்கூடிய நேரத்துல இபாதாத்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதாக குரான் ஹதீஸ் மூலமாக அல்லாஹாக்கு சுபகானஹும் அத்தல மனிதர்களுக்கு அல்லாஹ் படிச்சு தாரானோ எப்படி தொழணும் எப்படி ருக்கு எப்படி சுஜூத் எப்படி குரான் ஓதணும் எப்படி சிக்கர் செய்யணும் இந்த ஒவ்வொரு விஷயத்த குரானை வச்சு நபியுடைய வாழ்க்கையை வச்சு அல்லாஹாக்கு சுபகானஹும் அத்தல படிச்சு தாரான் வணக்க வழிபாடுகள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதாக ஒரு ஆண் ஹதீஸ் எங்களுக்கு படித்து தருவது அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சமூகத்துக்குள்ள வாழக்கூடிய நேரத்துல இந்த ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கைகளை எவ்வாறு நடாத்த வேண்டும் என்பதையும் அல்லாஹாக்கு சுபகான ஒரு ஆண் ஹதீஸ் மூலமா எங்களுக்கு படிச்சுட்டாங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே சரீரத்துல ஒரு பெரிய ஒரு இடம் தான் குடும்ப வாழ்க்கைக்கு அல்லாஹாக்கு சுபகான வச்சால வச்சிருக்கிறான் பெரிய ஒரு ஒரு மனிதன் உலகத்துல நிம்மதியாக வாழ்வதாக இருந்தா அந்த மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கிறது ஆக முக்கியமான தேவையாக இருந்து கொண்டிருக்கு கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அந்த அடிப்படையில இபாதத்துடைய விஷயங்களை படித்து தரக்கூடிய நேரத்தில் அல்லாஹாக்கு சுபகான தொழுகைக்கு முன்னால எவ்வாறு தொழுகைக்கு தயாரிப்பு செய்ய வேண்டும் என்பதாக அல்லா படிச்சுட்டாரான் எப்படி புது எடுக்கிறது எப்படி வெளிவாசல் போறது எப்படி தன்னுடைய வெளிவாசல் பேச்சு வந்ததுக்கு பின்னால இஸ்திஞ்சா சுத்தமாக்குறது அதுக்கு பின்னால தண்ணி கிடைச்சா தயமும் செய்யாம புது எடுக்கிறது அப்படி தண்ணி கிடைக்காட்டி தயமும் செஞ்சு கொள்றது அந்த தயமும் எப்படி செய்யறது அந்த உது எப்படி செய்யறது அந்த உது முறியக்கூடிய காரணங்கள் என்ன இது எல்லாமே தொழுகைக்கு முன்னால் உள்ள விஷயங்கள் எல்லாம் படிச்சுட்டாரா ஜக்காத்துக்கு முன்னால கண்ணியத்துக்குரிய பெரியவர்கள் சகோதரர்கள் எல்லாம் படிச்சுட்டாரான் ஒரு மனிதன் எப்படி சம்பாதிக்கணும் நீங்க விவசாயம் செய்றீங்களா அல்லது வியாபாரம் செய்றீங்களா அல்லது நீங்க ஒரு ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்களா அந்த நேரத்துல உங்களோட சம்பாத்தியத்தை எப்படி அலாலான முறையில செய்யணும் என்று படிச்சு தரக்கூடிய ரம் அதுக்கு போற ஹலாலான அமைப்புல உங்களுக்கு இவ்வளவு இன்கம் வந்துச்சுண்டா அதுல இருந்து நீங்க எப்படி ஜக்கா கொடுக்கணும் என்பதையும் அல்ல படிச்சு தராங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹு சுபகானா நிகாவுக்கு முன்னால ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை எப்படி சீராக்கிக் கொள்ள ஓணும் என்பதையும் தெளிவாக அல்லாஹாக்கு சுபகானா படிச்சுட்டார் குரான் மூலமாகவும் தான் ஹஜீஸ் மூலமாகவும் தான் எனவே ஒரு மனிதன் கல்யாணம் என்று சொல்றது இன்றைக்கு நினைச்சாச்சு நாளைக்கு முடிச்சாச்சு கல்யாணத்துடைய வாழ்க்கை ஆரம்பம் இல்லை கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய் தஞ்சர்களுக்கும் அல்ல ஒரு பெரியோரு பொறுப்பொண்டு வச்சிருக்கிறான் அந்த புள்ள பெரிசாகி ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்றதுக்கு முதலாவதாக படிக்கிறது எந்த இடத்துல என்றா அந்த வீட்டுக்குள்ள அந்த புள்ளே உம்மா வாப்பாவுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதாக படிக்கிறதாக வாப்பா எப்படி உம்மாவோட பேசுறாங்க உம்மா எப்படி வாப்பாவோட பேசுறாங்க அந்த ரெண்டு பேர் எவ்வளவு இறக்கமாக நடந்து கொள்றாங்க என்ன சரி பிரச்சனை வந்தாலும் எப்படி அழகா மசூரா பண்ணி கொள்றாங்க தாய் எப்படி வாப்பாக்கு ஹிதிமத் செய்யறாங்க வாப்பா எப்படி உம்மோட இறக்கமாக இருந்து கேட்கக்கூடிய விஷயங்களை வாங்கி கொடுக்கறாங்க அந்த வீட்டை எப்படி சந்தோஷமான அமைப்புல நடத்துறாங்க என்றத புள்ளேல் கண்ணால பாக்குறது இருக்குது எவ்வளவுதான் குரான் ஹதீஸ படிச்சாலும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அசில் படிக்கக்கூடிய முறை இருக்குது முஷாஹதாவுடைய தீன் கண்ணால இதை பாக்குறோமோ அதால படிக்கிறதுல உள்ள எஃபெக்டிவ்னஸ் அதால வரக்கூடிய படிப்பு இருக்குது அது ஆகக்கூடிய இருக்கு உதாரணத்துக்கு வாப்பா அதான் சொன்னா பள்ளிக்கு போகாம இருக்கிறார் வாப்பா கிட்ட தொழுவே இல்ல வாப்பா சொல்றார் மகன் பள்ளிக்கு போ என்று சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு நத்திகத் ஒரு நல்ல ஒரு உபதேசம் தான் வாப்பா சொல்றார் ஆனா அந்த புள்ளிட உள்ளத்துக்குள்ள இறங்காது ஏன் இறங்காது கண்ணால பார்க்கல அதானுக்கு முன்னால வாப்பா தயாராகிறது கண்ணால பார்க்கல அதான் சென்றவனே வாப்பா மசிதுக்கு போறது எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தீன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அது அடிப்படை என்ன கண்ணால பாக்குறதின் மூலமாக படிக்கிறதா எனவே பிள்ளை குடும்ப என்றத எப்ப படிச்சு கொள்வாங்க தெரியுமா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அவங்க கண்ணால் எதை பாக்குறாங்களோ அதுல படிக்கக்கூடியதுதான் எயிட்டி பர்சன்ட் என்றதை நினைச்சுக்கணும் சில சில வாலிபர்கள் திருமணம் முடிச்சதுக்கு பின்னால் அவங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல சந்தோஷம் இல்லாத காரணம் என்ன அந்த வாலிபர் கண்ட குடும்ப வாழ்க்கை என்ன அவங்களோட உண்மை குடும்ப வாழ்க்கை தான் அவங்க சண்டை பிடிக்கிறத தான் பார்த்திருக்கிறாங்க அவங்க பாதிக்கிற வார்த்தைகளை தான் கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு மத்தியில வரக்கூடிய கிளாக்கத்தை தான் பாத்திருக்கிறாங்க வாப்பா செலவுக்கு கொடுக்காம இருக்கிறத தான் பாத்திருக்கிறாங்க உண்மை எந்த நேரம் கத்துறத தான் பாத்திருக்கிறாங்க அப்படி இல்ல எதை டெலிவிஷன்ல பாக்குறாங்களோ படத்துல பாக்குறாங்களோ அந்த குடும்ப வாழ்க்கையை தான் அந்த வாலிபர் வாழ போறாரு எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எங்கட புள்ளேல் ஒரு அழகான குடும்ப வாழ்க்கை வாழணும் என்று நாங்க விரும்புறதாக இருந்தா உம்மா வாப்ப இந்த ரீதியில நாங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும் வாயால சொல்லணும் பாருங்க உங்களோட உம்ம வாப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார் நாங்க சண்டை குடிக்கிறோமா என்று பாருங்க எவ்வளவு இறக்கமா இருக்கிறோம் என்று பாருங்க என்ன சரி பிரச்சனை வந்தா வாப்ப விட்டு கொடுக்கறத பாருங்க சில நேரத்துக்கு உண்மை விட்டு கொடுக்கறத பாருங்க பாருங்க உண்மை எவ்வளவு இறக்கமா வாப்ப கிட்ட கேட்டு எது ஆக்கி தரணும் என்று சொல்ற கேட்கிறாங்க இத மகனுக்கு இத மகளுக்கு சொல்ற நேரத்துல அந்த புள்ளைக்கு எயிட்டி பர்சன்ட் இறங்கும் அதை இப்படிதான் குடும்ப வாழ்க்கை வாழும் எங்களோட உம்மா வாப்ப எப்படி வாழ்றாங்களோ அதே மாதிரி வாழ்றதை நான் விரும்புறேன் என்று அந்த பிள்ளைய உள்ளத்தில் ஆழமாக இறக்கக்கூடிய அளவுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை தாய் தஞ்சர்களோட சீராக இருக்கிறது தான் இது முதலாவது பாடம் அடுத்த டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குது கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே இததான் உண்மைக்குமே புறான ஹதீசின் மூலமாக படிக்க போல அதை படிக்கிற நேரத்தில் இறங்கும் அது இந்த ஹதீஸை தான் வாப்ப ஆயா தாக்குறா இந்த குரான் தான் உண்மை ஆயா தாக்குறா இந்த சம்பவத்தை தான் இந்த சகாபாக்களோட எங்கட வீட்டுல நடந்த சம்பவத்தை உமா அப்பா நடந்து கொண்ட முறை இருக்குது அது இந்த சகாபாக்களோட சம்பவத்தை மாதிரியே தான் இருக்குது அதுதான் டுவெண்ட்டி பர்சன்ட் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே எனவே ஆக முக்கியம் முன்மாதிரியான தாய் தந்தியர்களாக நாங்க இருக்கிறது இருக்கிறது ஆக முக்கியம் எங்களுக்கு மத்தியில் என்ன சரி பிரச்சனை வருவதா ரூம்குள்ள போங்க தனியா சண்டை பிடிங்க ஆனா அவங்களோட சத்தம் வெளியே வரக்கூடாது என்ன வாப்பா இப்படி பேசுறான் என்ன உமா இப்படி பேசுறாங்க இல்ல புள்ளையில அதை பார்க்க கூடாது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே ஷரியத் எங்களுக்கு என்ன படிச்சு தருவதுண்டா எங்கட சிறுவர்கள் எங்கட வாலிபர்கள் ஆகக்கூடிய நேரத்துல அவங்க தாய் தஞ்சர்களுடைய குடும்ப வாழ்க்கைய அழகான அமைப்புல நாங்க சொல்லணும் செல்லலையோ அந்த புள்ளையில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் எத்தனையோ புள்ளையில் குடும்ப வாழ்க்கையில ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்ன அவங்க டிப்ரெஷனுடைய நிலைமைக்கு உண்மை வாப்பட பிரச்சனையை யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு அந்த புள்ள வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்ல இவங்கட பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கே டைம் போகுது இந்த வாழ்க்கையை பார்த்து அந்த புள்ளையோட படிப்பும் மண்ணாகிச்சு அந்த புள்ளையுடைய வாழ்க்கையும் மண்ணாகிச்சு இது எப்படி எத்தனையோ சம்பவங்கள் எங்களுக்கு காட்டலாம் எனவே தனியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எங்கட புள்ளையல் வீணாக போறதாக இருந்தா நாங்க முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும் அது புள்ளேலுடைய குறை அல்ல அது தாய் தந்தையர்கள் என்ற ரீதியில் எங்கட குறைதான் எப்போ ஒரு வயது ஒன்று வருவதோ பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகக்கூடிய நேரத்துல இந்த நேரத்துல செர்பியத்துல உலா கிதாப்கள் எழுதுறாங்க என்ன நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையை இப்ப படிச்சு தரம் போகணும் பதினஞ்சு பதினாறு வயது வர காட்டும் பிள்ளைகள் கண்ணால பார்த்து கொண்டிருந்தாங்க எவ்வளவு உமாவா பொத்துமையா இருக்கிறாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க இப்ப கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தியரிய படிக்கக்கூடிய காலம் வந்துச்சு எனவே அந்த புள்ளையில இபாதாத படிச்சாங்க தொழுகைய படிச்சு நோம்ப படிச்சு எத்தனையோ சட்டங்களை படிச்சு மகரமுடைய சட்டங்களை படிச்சு முடிஞ்சு இப்ப குடும்ப வாழ்க்கை அது எப்படி வாழணும் என்ற தியரிய படிச்சு கொடுக்கிறது பதினஞ்சு பதினாறு வயசு ஆகக்கூடிய நேரத்தில் உமாவாக்கோடைய பொறுப்பு இப்ப பிள்ளைகளு கொண்டு உங்க வாப்ப படிச்சு கொடுக்கிறது அல்லது உலமாக்கல் மூலமாக அல்லது மௌலவியாக்கள் மூலமாக பெண்களுக்கு படிச்சு கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறது இருக்குது இதுவும் தாய் தந்தர்கள் என்ற ரீதியில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எந்த முறையில எங்கட புள்ளையில நாங்க வளர்ப்போமோ அதுக்கேற்ற ஒரு ஜோடியை தான் அல்லாஹாக்கு சுபகான எங்கட புள்ளைகளுக்கும் தரப்போறான் அதையும் நினைக்கிறோம் எந்த மகன் எந்த போக்கில் இருக்கிறானோ அதுக்கு தொண்டுதான் எந்த மகனுக்கு கிடைக்க போகுது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்வோம் எனவே தியரி படிச்சு கொடுக்கக்கூடிய நேரத்துல ஆக முக்கியம் நாங்க சரிய என்னென்ன விஷயங்களை சொல்லுதோ அதை தெளிவாக அழகான அமைப்புல பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துறதாக முக்கியம் ஒரு ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்துல சரியத் எவ்வளவு அழகான கிரைடீரியாஸ் எங்களுக்கு படிச்சு தரும் முதலாவது நீங்க ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தா அந்த பெண் தீன் உள்ள பெண்ணாக இருக்கிறாவா இல்லையான்னு பாருங்க ரெண்டாவது தீன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நன்றாக விளங்கிக் கொள்ளுவோம் அந்த பெண்ணுடைய விவாதத் அந்த பெண்ணுக்கு குரானோட உள்ள தொடர்பு அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சஹஜுத் அந்த பெண் ஃபாலோ பண்ணக்கூடிய சுண்ணா இந்த விஷயங்களுக்கு தான் தீன் என்று பாருங்க என்று சரியா சொல்லுது ரெண்டாவது சரியா சொல்லுது தீன் இருக்குதா என்று பார்க்க சொன்ன சரியத் ரெண்டாவது சொல்லது அழகான அஹ்லாக் இருக்குதா என்று பாருங்க தீனுக்குள்ளதான் அகலாக்கும் இருக்குது அழகான பண்புகள் ஆனாலும் ஷரியத் அகலாக்குடைய விஷயத்த வேற அடுத்து காட்டக்கூடிய காரணம் என்ன கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சில நேரத்துக்கு தொழுகையில தகஜத்துடைய அளவுக்கு பக்குவமான ஒரு பெண்ணாக இருக்கும் ஆனா அழகான பண்புகள் இல்லாத பெண்ணாக இருந்தா ஒரு நாளும் அந்த குடும்ப வாழ்க்கை சீராகாது கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சில நேரங்கள்ல அவர் கெட்ட பெண் என்று நான் சொல்ல வரல சில நேரத்துக்கு அகலாக்குடைய விஷயத்தில் உள்ள பலகீனம் இருக்குது அந்த குடும்ப வாழ்க்கையை தலாக்குடைய லெவலுக்கு கொண்டு போகலாம் என்று நான் சொல்றேன் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எங்களுடைய ஹபீப் செல்லாஹு அலி வசல்லம் அவட மனைவிமார்களுடைய வாழ்க்கைய அல்ல எங்களுக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக கியாமத்துவர காட்டி வச்சிருக்கிறார் அததான் சரிய சொல்லுது ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஹேண்டில் பண்றதாக இருந்தா நீங்க நபியுடைய மனைவிமார்களோட நபியாவும் எப்படி நடந்து கொண்டாங்க என்று பாருங்க அல்லது நபியாவுக்கு வந்த குடும்ப பிரச்சனைகள் நபியாவும் எப்படி தீர்வு கண்டாங்கன்றத பாருங்க இதன் மூலமா எங்க குடும்ப வாழ்க்கையை சீராக்கிக் கொள்ளலாம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவரோட மனைவி ஹஸ்தா ரவி அல்லாஹு அன்ஹா அவங்க உமர் ரவி அல்லாஹு அன்ஹு அவங்களோட மகளாக இருந்தாங்க ஹதீஸ்ல வருவது நபி சொல்லாஹ் வலை வசல்லமாக ஒரு சந்தர்ப்பத்துல தன்னுடைய மனைவி ஹப்தாவுக்கு தலா கொடுத்தாங்க என்பதாக வரும் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இது அந்த பெண்ணுடைய குறைய சொல்றது அல்ல அல்லாஹு சுபகான இந்த சம்பவங்களை ஏழைகளுக்கு வச்சிருக்கிறான் என்றால் முன்மாதிரியாக வச்சிருக்கிறான் ஏன் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஹதீசுடைய விளக்க அந்த ஹதீசுடைய விளக்கத்தை செல்லக்கூடிய நேரத்தில் உலமாக்கள் எழுதுறாங்க ஹப்சா ரவி அல்லாஹு தாலா அண்ணா அவங்களுக்கு உமர் ரபி அல்லாஹு அன்ஹு அவங்களோட கோபம் இருந்துச்சு என்பதாக எழுதுறான் அந்த ஜோஷ் கொஞ்சம் அந்த வீரம் இருந்துச்சு என்பதாக எழுதுறான் அது சில நேரங்கள்ல தலாக்குக்கு காரணமாக அமைஞ்சிருக்கலாம் என்பதாக எழுதப்பட்டிருக்கு கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே ஆனா அடுத்த ஹதீச நன்றாக கேட்டுக்கொள்ளும் அவ எவ்வளவு சிறந்த பெண் என்றா ஜிப்ரீல் அலஹி சலாத்து அவங்க இறங்கிட்டு சொல்றாங்க யார சூழல்லாம் நீங்க உமருடைய மகள் ஹப்சா என்று செல்லக்கூடிய பெண்ணை தலா கொடுத்திருக்கிறீங்க அந்த பெண்ணை திருப்பி எடுத்துக்கொள்ளுங்க யார சூழல்லாம் அல்லாவுடைய கட்டளை அவளுக்கு திருப்பி எடுக்குமாறு ஏனென்றா அவ அதிகமாக சுஜூத் செய்யக்கூடிய அதிகமாக ருக்கோ செய்யக்கூடிய அதிகமாக நோவு முடிக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறா என்பதாக ஜிப்ரீல் அலஹி சலாத்து வசலாம் அவங்க இறங்கி சொல்றாங்க இபாதத்துடைய பக்கம் இருந்துச்சு அதை வச்சு அல்லாஹுக்கு சுபகான எடுத்துக்கொள்ள சொல்றான் ஆனா இந்த சம்பவங்களை வச்சு அல்ல எங்களுக்கு எந்த படிச்சு தாரான் என்றா ஒரு பெண்ணுடைய தீன் என்று வரக்கூடிய நேரத்துல இபாதத்துடைய பக்கம் இருக்கும் அஹ்லாக்குடைய பக்கத்தையும் கொஞ்சம் கவனமா எடுத்து பாருங்க ஏனென்றா எங்களுக்கு ஜிப்ரில் வந்து இறங்கி சொல்ல போறது இல்ல நாங்க சில நேரங்கள்ல அவட பெரிய அமல்கள் இருக்கும் அகலாக்க வச்சு நாங்க சில நேரத்துக்கு இந்த முடிவுகள் எடுக்கலாம் எனவே ஷரியத் எங்களுக்கு செல்லுது முதலாவது தீன் இருக்குதா என்று பாருங்க ரெண்டாவது அழகான பண்புகள் அஹ்லாக் இருக்குதா என்று பாருங்க மூணாவது ஷரியத் சொல்லுது தீனுடைய அடிப்படையான அறிவு இருக்குதா என்று பாருங்க இல்முள்ள ஒரு பெண்ணாக நான் சொல்லல மௌலவியாக இருக்கிறது ஆக முக்கியம் இல்ல தீனுடைய ஆக பேசிக் நாலேஜ் தொழிலுடைய பருளுகள் என்ன பிள்ளைகளுக்கு செல்வியத் கொடுக்கறது எப்படி பிள்ளைல வளர்க்கறது எப்படி கணவனுக்குரிய ஹக்குகள் எப்படி பேன்றது கணவன் ஒன்று சொல்ல வாப்பா ஒன்று சொல்ல இந்த நேரத்துல நான் குடும்ப வாழ்க்கையில எதுக்கு நான் முதலிடம் கொடுக்கிறது சரியத்துடைய அடிப்படையான விஷயம் ஒரு வீட்டை சரியத்தை செல்லக்கூடிய அமைப்புல எப்படி நடக்கிறது இந்த அறிவு அவர்கிட்ட இருக்கிறது ஆக முக்கியம் இரண்ட தாய்கிட்ட என்ன தீன் இருக்கிறதோ நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க தாய்கிட்ட என்ன தீன் இருக்கிறதோ அதுதான் கிட்ட வரப்போகுது வாப்ப கிட்ட உள்ள தீன் கிட்ட வரும் என்பதாக எங்களுக்கு எதிர்பார்க்கிறது கஷ்டம் உம்ம கிட்ட உள்ள தீன் தான் கிட்ட வரப்போகுது எனவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அந்த தாய் எவ்வளவு இல்முள்ள ஒரு பெண்ணாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளையில அழகான அமைப்புல தெரிய கொடுப்பாங்க ஏன் நான் சொல்றேன் என்றா சந்தர்ப்ப துவாக்கள் இருக்கிறது சந்தர்ப்ப துவாக்கள் தூங்குற நேரத்தில் ஓதுறது எலும்புற நேரத்தில் ஓதுறது டொய்லெட் போக்குல ஓதுறது வெளியே வரக்குல ஓதுறது காலையில ஓதுறது மாலையில ஓதுறது நாங்க இப்ப பதினஞ்சு பதினாறு இருபது வயசுல நாங்க துவாவுல் மஸ்னூனை வச்சு முக்கி முக்கி பாடமாக்குறோம் ஆனா எங்களை ஒரு நாளும் கஷ்டப்படுத்தாது வல்லாக செல்வேன் இந்த துவாக்கள் இருக்குது தூங்கக்கூடிய நேரத்தில் ஓதுறதுவா எலும்புற நேரத்தில் ஓதுறதுவா இதை நீங்க ரெண்டு மூணு வயசு பிள்ளைகளுக்கு எப்போ தாய் ஓதுறதுக்கு ஆரம்பிப்பாங்களோ எவ்வளவு பெரிய துவாவா இருந்தாலும் அந்த பிள்ளைகள் மூணு வயசாக போல நாலு வயசாக போல பாடமாட்டேன் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே இந்த காலத்தை எடுத்து பார்த்தா சில நேரங்களில் பெரியவங்க இப்பதான் ஆயத்தில் குருசிய பாடமாக்குறாங்க ஆனா எப்ப ஒரு வீட்டுக்குள்ள தாய் தஞ்சர்கள் தூங்குற நேரத்துல சத்தம் போட்டு ஆயத்தில் குருசி ஓதுற பழக்கம் இருக்குதோ மூணு நாலு வயசுல பிள்ளைகள் ஆயத்தில் குருசிய பாடமாக்குது ஆமனர் ரசூல பாடமாக்குது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே நான் என்ன செல்ல வாரேன் என்றா தாய் கிட்ட என்ன தீன் இருக்கிறதோ அவக்கே ஓதுற துவாக்கள் தெரியா உமர் புரி ரஹிமகுல்லா அவங்க ஒரு நாள் இஜித்துமா முடிஞ்சதுக்கு பின்னால எல்லாம் முசாஃபா செய்யக்கூடிய நேரத்துல ஒரு மூத்த ஒருத்தர் தன்னுடைய மகன் எடுத்துக்கொண்டு வாரார் முசாஃபா மகன் உமர் பாலம்பூரி ரஹிமகுல்லா முசாஃபா செஞ்சுட்டு அந்த சின்ன புள்ளைய கிட்ட நெருக்கி எடுத்து கேட்டாங்க மகன் தூங்குற நேரத்துல ஓதுற துவா என்ன அந்த சின்ன பொடியன் கேட்டான் ஹசரத் நாலு துவா இருக்குது அதுல எந்த துவா உங்களுக்கு தேவை என்று கேட்டான் மகன உமர் கேட்டாங்க நாலு துவாவா என்ன சொன்னாங்க பிஸ்மிக ரப்பி வபாகு ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன்னம் தக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் ரெண்டாவது அல்லாஹும் அஸ்லம் து நஃப்ஸி இலைக் வ து அம்ரி இலைக் வ வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக் இப்படி பெரிய பெரிய துவாக்கள் இந்த நாலு எனக்கு பாடம் உங்களுக்கு எந்த துவா தேவைன்னு கேட்டேன் நாலு அஞ்சு வயசு புள்ளே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே இதனால் நான் செல்றேன் அந்த பெண் கிட்ட எவ்வளவு தீன் இருக்குதோ அவகிட்ட கம்ப்யூட்டர் இருக்கிறதா இருக்கும் டிகிரி முடிச்சிருப்பா இருக்கும் டாக்டரா இருக்கும் என்ஜினியரா இருக்கும் ஆனா இந்த சுண்ணத்தான துவாக்கள் இருக்குது வலத உட்படுத்துறது இடத பிற்படுத்துறது எப்படி வெள்ளிக்கிழமுடைய சுண்ணத்துகள் என்ன இந்த பேசிக் விஷயங்கள் அந்த பெண்ணுக்கு இல்லாட்டி அது ஒரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது அதுக்கு போற அந்த புள்ள பதினஞ்சு பதினாறு வயசு ஆயிரத்துக்கு போறவுதான் ஒல்லா செல்றேன் பார்த்து குரானோத தெரியாத புள்ளேன் புக்தியார் சாக்கி ரஹமஹுல்லா குத்துபுத்தீன் புக்தியார் ரஹமஹுல்லா மூணு வயசுல பத்து ஜுசு பாடமாக்குறாங்க எப்படி பாடமாக்குறாங்க எப்படி பாடமாக்கிறாய் சொன்னாங்க இந்த தாய்க்கு பதினாலு ஜுசு தான் பாடம் அவ ஹாபிஸா இல்ல அந்த பதினாலு ஜுசுவும் எனக்கும் பாடம் ஏன் இந்த என்னைய தாளாற்றுற நேரத்துல பால கொடுக்கிற நேரத்துல தீத்துற நேரத்துல கொரோனாதான் ஓதி கொண்டிருக்கிறா அந்த பதினாலு ஜுசு எனக்கு பாடம் என்பதா பாப்போதுறதுக்கு தெரியாது சுட்டி தான் குரான் மதரசாக்கு அனுப்பியிருக்கிறாங்க அலிஃபா படிக்கிறதுக்காகவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே எங்களோட பெண்களை நாங்க திருமணம் முடிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிற நேரத்துல தீன் இருக்குதான்னு பாக்குறது அஹ்லாக் இருக்குதான்னு பாக்குறது அதே மாதிரி மூணாவது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர் தீனுடைய பேசிக் விஷயங்கள் அவகிட்ட இருக்குதா இந்த ஆக குறைஞ்சது பாக்குறது ஆக முக்கியம் ஏ நாங்க வாழ போறது அவனோட இந்த ஆசைய இச்சைய பூர்த்தி ஆக்குறதுக்காக வேண்டிய அல்ல இது ஒரு வாழ்க்கை ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ போறோம் அந்த குடும்பம் இதுக்கு பின்னால் அந்த புல்லட புல்ல புல்லட புல்ல என்று வரப்போது யோசிச்சு பாருங்க அதுக்கு நாங்க வைக்கக்கூடிய பவுண்டேஷன் தான் நிக்கா என்று சொல்றது எனவே எவ்வளவு யோசனையோடு நாங்க இந்த மனைவியை தேர்ந்தெடுக்கிறது ஆக முக்கியமான தேவையா இருந்து கொண்டிருக்கோம் நாலாவது சரியத்தல்லது அந்த பெண்ணுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டையும் நீங்க பாருங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் சில நேரத்துக்கு அவர் ரொம்ப பக்குவமான பெண்ணாக இருக்கலாம் ஆனா அவட குடும்பம் எடுத்து பார்த்தா அவங்களோட ஃபேமிலி எடுத்து பார்த்தா அவங்களோட சகோதர சகோதரர்கள் எடுத்து பார்த்தா சில நேரத்துக்கு அந்த ஃபேமிலியுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப மோசமான அமைப்புல இருக்கு நிக்கா என்று செல்றது கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள தொடர்பு அல்ல ரெண்டு குடும்பங்கள் சேர போகுது சில நேரத்துக்கு இந்த ரெண்டு பேர் ஒத்துமை அடிக்கிறதுக்கு தயார் ஆனா அந்த உமா இந்த உமா தயார் இல்லாம இருக்கு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே சில நேரத்துக்கு ஒரு பெண்ணை பார்த்தாச்சு அவ நல்லா இருக்கிறா அவ முடிக்க போறன் என்று அவசரப்படுறது இருக்குது இதுவும் பெரிய புத்திசாலித்தனம் இல்ல சில நேரத்துக்கு அந்த குடும்பமுடைய நிறமாக மோசமா இருக்குதுண்டா நாங்க திருமணம் முடிச்சு அந்த குடும்பத்துக்கு புறவு போனதுக்கு பின்னால உள்ளதீனும் இல்லாம போகக்கூடிய ஆளா துருவாகம் எனவே அந்த புள்ளட வாப்பா எப்படி உம்மா எப்படி சகோதரர்கள் எப்படி அவங்களோட போக்கு எப்படி அவங்களோட வாழ்க்கை எப்படி கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இதையும் சரிய செல்லுது நீங்க பாருங்க இதை பாக்குறது முக்கியம் என்பதாக சரிய காட்டு அஞ்சாவது சரிய செல்லுது அந்த பெண்ணுடைய பிசிக்கல் ஃபிட்னஸையும் நீங்க பாருங்க அதிகமாக பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கு உடம்புல சக்தி இருக்குதான்னு பாருங்க முடிக்கிறதுக்கு போறோம் நீங்க கேள்விப்படுறீங்க அவருக்கு வீசிங் இருக்குதாம் அவருக்கு சுகர் இருக்குதாம் அவருக்கு என்ன ஹை பிளட் பிரஷர் இருக்குதாம் இது ஒன்றும் தெரியாம தானே முடிச்சுட்டேன் சிலவங்க புள்ளைக்கு மினி வீசிங் வந்தா சொல்லுவாங்க இந்த உம்மட வீசிங் தான் புள்ளைக்கு வந்திருக்குது என்று சொல்ல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அவ உடம்புல ரொம்ப பலகீனமா இருக்கிறா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சில நேரத்துக்கு எங்களை தீனுடைய நோக்கங்களை பரிபூர்ணமாக்குறதுக்கு எங்களைய பாவத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு சில நேரத்துக்கு அவட பிசிக்கல் பிட்னஸ் சரியான அமைப்புல இல்லாததின் காரணமாக நாங்க பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கலாம் தீன் இருக்குது அகலாப் இருக்குது குடும்பம் நல்லம் ஆனா அவ பார்த்தா இந்த நேரம் பெட்ல தான் இருக்கிறான் நோயில தான் இருக்கு கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சரிய சொல்லுறது கொஞ்சம் பாருங்க அவட பிசிக்கல் ஸ்டேட்டஸ பாருங்க அவ உடம்பு ஆரோக்கியம் உள்ள ஒரு பெண்ணா எவ்வளவு பிள்ளைகளை பெற்றிருக்கிறதுக்கு தயாராகிறாங்களா என்னுடைய தேவைகளை பூர்த்தி ஆக்குறதுக்கு அவ உஜாரா இருப்பாங்களா இதையும் பாக்குறதுக்கு சரிய செல்லது ஏன் இது ஒரு நாள் கூத்து அல்ல இது வாழ்க்கைன்றத சரியத்தை எங்களுக்கு எடுத்துக்காட்டு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அதே மாதிரி ஷரியத் ஆறாவது விஷயமாக செல்லது அந்த பெண் ஒரு வேர்ஜினாக ஒரு கன்னி பெண்ணாக இருக்கிறதாக இருந்தால் அதுக்கு முதல் பிரயாரிட்டி கொடுங்க என்பதாக ஷரியத் செல்லது கண்டியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்கள் எப்போ ஒரு தண்ணி பெண்ணாக இருப்பாங்களோ அதுக்கு முதலிடம் கொடுங்க ஆல்ரெடி கல்யாணம் முடிச்சு தலா கொடுக்கப்பட்ட அல்லது அதுக்கு முன்னால கல்யாணம் முடிச்சு கணவன் இறந்த ஒரு பெண்ணுக்கு நீங்க முதலிடம் கொடுக்கறத விட நீங்க ஒரு பிகர் ஒரு வெர்ஜின் ஒரு கன்னி பெண்ணுக்கு முதலிடம் கொடுங்க என்பதாக சரியத்தல்லது அதுக்கு பின்னால் எத்தனையோ காரணங்கள் இருக்கு சில நேரத்துக்கு நாம பாவம் பார்ப்போம் இன்சான் அப்படிதான் ஷரியத் ஏன் எங்களுக்கு பிரிகாஷன் எங்களுக்கு பாதுகாப்பு எடுக்க சொல்லுதுண்டா எத்தனையோ குடும்பங்கள் நாசமாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஏன் சில நேரத்துக்கு அந்த பெண்ணுடைய முதல் கணவன் ரொம்ப நல்ல ஒரு கணவனாக இருக்கும் அவர் ரொம்ப தீன்ல முன்னேற்றம் அடைஞ்சொருத்தராக ஒருத்தராக அவரது கணவர் வசாத்தாகி போக அதுக்கு பிறகு நீங்க பாவம் பார்த்து முடிக்க சில நேரங்கள்ல உங்களோட பக்குவம் அந்த லெவல்ல இல்லையா இருக்கும் சில நேரத்துக்கு அவர் கவனிச்ச மாதிரி உங்களுக்கு கவனிக்க இயலாதா இருக்கும் அந்த பெண் ஏதோ ஒரு கட்டத்துல நீங்க என்ன முதல் ஹஸ்பண்ட போல என்ற ஒரு வார்த்தை சொல்ல உங்களோட உள்ள முடைய அதுக்கு பிறகு நீங்க யோசிக்க இது எல்லாம் கட்டங்கள் வாழ்க்கையில வரலாம் இல்ல இப்படி என்ன வந்தாலும் பிரச்சனை இல்ல வாழ்க்கை கொடுக்கலாம் என்று நீங்க முன்னுக்கு வாரீங்க அது பிரச்சனை ஒன்று இல்ல ஆனா சரியத் என்ன செல்லது உங்களோட பாதுகாப்புக்காக வேண்டி நாங்க சொல்றோம் இப்படி ஏனென்றா சில ஹதீசுடைய கருத்து வருவது கல்யாணம் முடிச்சு விடுபட்ட பெண்கள் அல்லது இந்த அமைப்பில் உள்ள பெண்களுடைய வாய் நாட்டம் என்பதாக சரிய செல்றது ஏன் சில நேரங்கள்ல அவங்க பேசக்கூடிய நேரத்தில் முதல் கணவனுடைய விஷயங்களை செல்லலாம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுமோ அதனுடைய கருத்து அந்த பெண்களை முடிக்க கூடாது என்றது அல்ல ஷரிய சில இடங்கள்ல ஏன் நாங்க சில நேரத்துக்கு வாலிபர்களாக இருப்போம் பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபது வயசுல இருப்போம் இந்த நேரங்கள்ல நாங்க அவசரப்பட்டு பாவம் பார்த்து முடிக்க போயிட்டு எங்களோட வாழ்க்கையை நாங்க கஷ்டத்துல போட்டுக்கொள்ள கூடாது எனவே யோசிச்சு மஷுர பண்ணி இஸ்திகாரம் செஞ்சு முடியுங்கன்றதுதான் சரியா சொல்லுங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஏழாவது காரணமாக கடைசி காரணமாக தான் சரிய செல்லுது இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க இது எல்லாத்தையும் நீங்க விசாரிச்சுட்டீங்க உங்களோட தாய் தந்தர்களும் போயிட்டு பார்த்து மசால எக்ரேட் இப்ப நீங்க அவட முகத்தை பாருங்க அவட வாக்கும் நல்லா இருக்கிறதாக இருந்தா நீங்க முடிச்சு கொள்ளுங்க உங்களோட உள்ளத்துக்கு பட்டிச்சா நீங்க முடிச்சு கொள்ளுங்க கடைசியாக தான் அந்த பெண்ணுடைய ஜமால் அந்த பெண்ணுடைய அழக சரிய காரணமாக வைத்திருக்கிறது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே எப்ப இந்த தர்த்தீப நாங்க ஃபாலோ பண்ணுவோமோ நிச்சயமாக சத்தியமா என்னோட வாழ்க்கையில் அல்ல பல நிம்மதிகளை தருவார் இதுல கருத்து இந்த ஏழும் இருக்கக்கூடிய அமைப்புல ஒருத்தருக்கு கிடைச்சிட்டேன்டா சுபான் அல்ல பெரிய பாக்கியத்தாலே ஆனா உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கு அல்ல இந்த ஏழையும் வச்சிருக்க மாட்டான் இதையும் நாங்க விலகி இந்த ஏழு கிடைக்க காட்டி இவர் முடிக்காம முப்பது நாற்பது ஐம்பது ஆறா காட்டி இருந்தா அதுவும் ஒரு வகையான மடத்தனம் தான் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே ஆனா அதை விட ஆகப்பெரிய மடத்தனம் இந்த காலத்துல வாலிபர்கள் பாக்குறதே ரிவர்ஸ்ல இருந்துதான் ஒன்னாவது நம்பர்ல இருந்து ஏழாவது நம்பர் அல்ல ஏழாவது நம்பரை பார்த்தாச்சு சுபகான் அல்ல அன்றைக்கு பஸ்ல கண்டன் ரொம்ப அழகான வாக்கா இருந்துச்சு முடிவு செஞ்சுட்டேன் முடிச்சிட்டேன் அவ வேர்ஜினா இல்லையான்னு பாக்கல கன்னி பெண்ணா இல்லையா அவட பிசிக்கல் பிட்னஸ் என்னென்றும் தெரியா அவட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னென்றும் தெரியா அவட தீனுடைய பேசிக் நாலேஜ் என்னென்றும் தெரியா அவருக்கு தீனுடைய வாக்கம் இருக்குதான்னு தெரியா ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னென்று தெரியா வாக்கன் வாக்கு பட்டுச்சு உள்ளம் பேசிட்டு முடிச்சுட்டேன் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நாம சில நேரங்கள்ல எங்கட நஷ்டக்கு இடம் கொடுக்கிறோம் சில வாலிபர்கள் இருக்கிறாங்க அந்நிய பெண்களை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் விரும்புவாங்க வந்து கேட்கிற மஷூரா என்ன தெரியுமா ஹசரத் நான் ஒரு பெரிய ஒரு அமல் ஒன்று செய்ய போறேன் என்ன செய்ய போறாய் எங்கட ஆபீஸ்ல இருக்கிற ஒரு நன் முஸ்லீம் லேடி இருக்கிறான் அவன் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு தயாரா இருக்கிறான் அவன் நான் முடிக்க போறேன் அப்ப நான் கேட்ட கேள்வி என்ன எத்தனை பெண்கள் வேலை செய்யறாங்க உங்களோட ஆபீஸ்ல ஒரு ஐம்பது பெண்கள் ஏ அடுத்த நாற்பத்தி ஒன்பதை பார்க்காம இதை மட்டும் நீங்க பார்த்து அவட மட்டும் நீங்க கவலைப்படுறீங்க கண்ணியத்துக்குரிய பெரியவர்கள் என் சகோதரர் உள்ளம் கைத்து முடிஞ்சு எவ்வளவு உள்ளத்தை பறி கொடுத்துட்டார் இப்ப அதை இஸ்லாமைஸ் பண்ண பாக்குறாரு எப்படி இஸ்லாமைஸ் பண்ண பாக்குறாரு ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுக்கறது நல்ல மில்லையாகிறது அதை சரிய சொன்ன ஏழு விஷயத்தை கேட்பார் அதை வச்சு ஒண்ணு குடும்ப வாழ்க்கையை நடத்துறதுக்கு பாருங்க இவர்கிட்டே பெருசா தீன் இல்ல ஒரு பெண்ணை இஸ்லாத்துக்குள்ள எடுக்கிற பெரிய கூலிய பத்தி அப்ப ஏன் அடுத்த நாற்பத்தி ஒன்பது பெண்களுடைய விஷயத்துல இல்ல ஏன் இந்த பெண்ணை மட்டும் நீங்க கவலைப்படுறீங்க உள்ளத்தை பறிப்புடிச்சதுக்கு பின்னால அதுக்கு போற அது இஸ்லாமிய இஸ்லாமைஸ் பண்ண பாக்குறது இருக்குது இதுவும் ஷெய்தானுடைய சூழ்ச்சின்றதை விளங்கிக்கணும் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரிகளை சேத்தானுக்கு தெரியும் யார் எப்படி ஏமாத்தணும் என்று அவன் மாஸ்டர் மைண்டாக இருக்கிறான் எனவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கோ எங்களோட குடும்ப வாழ்க்கை சீராகாம இருக்கிறதுக்கு காரணங்கள் என்ன நாங்க ஆரம்பத்திலே செஞ்ச ஒரு தவறுதான் இந்த இடத்துல பஸ்டுக்கே நாங்க மிஸ் பண்ணிட்டோம் இதுக்கு பின்னால் என்ன நடக்க போகுது அந்த பெண் வீண்ல பலகீனமான பெண் கிடைக்கக்கூடிய புள்ள அந்த புள்ளட விஷயம் அவ சரியா வளர்க்க மாட்டா அவக்கும் குரானோது தெரியா அவட ஹாலாத்தே பெரிய ஆளா இருக்குது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே இஸ்லாம் இந்த முதல் படித்தரத்தை பத்தியே எவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு படிச்சு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால சரிய சொல்லும் என்ன ஆண் பெண்ணுடைய விஷயத்துல குப்புவ பாருங்க மெச்சானதா என்று பாருங்க நன்றாக விளங்கி கொள்ளுங்க ஏழு விஷயமும் இருக்கும் ஏழு விஷயமும் இருக்கும் ஆனாலும் அந்த பெண் உங்களுக்கு மெச்சாக மாட்டா என்றும் இருக்கும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர் என்ன மெச்சிங் என்று சொன்னா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களை வரலாறுல பாருங்க எவ்வளவு இஸ்லாம் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான மார்க்கம் நடித்தலாஹு வலிவ செல்லம் அவங்க தன்னுடைய சொஹபத்துல வளர்ந்த தன்னுடைய சூழல்ல வளர்ந்த ஜெயித் ரதி அல்லாஹு தால அணுகும் நபியாவோட சொஹபத்துல வளர்ந்த என்று சென்னா எவ்வளவு பக்குவம் இருக்கு ஆனா அவர் ஒரு அடிமையுடைய மகன் ஜெயித் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அந்த ஜெய்த திருமணம் முடிக்கிறாங்க யாரு ஜெய்னப் என்று செல்லக்கூடிய பெண்மணி அந்த ஜெய்னப் என்ற பெண்மணி ராயல் இருந்து வரக்கூடியவர் ஏழு விஷயமும் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்ல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர் ஏழு விஷயமும் இருக்குது ஜெயித் ரவி அல்லாஹு அவங்களுக்கும் ஏழு விஷயமும் இருக்குது அவரும் மாஷா அல்லா ஒரு அழகான ஒரு ஒரு நல்ல தீன் உள்ள பற்றுள்ள இல்முள்ள வாலிபர் ரெண்டு பேரும் முடிச்சாங்க ஆனாலும் மெச்சாகல் என்ன மெச்சாகல் அவட ஃபேமிலிக்கும் இந்த அடிமை ஃபேமிலிக்கும் ஒத்து போகுது இல்ல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சகாபாக்கள் ரெண்டு பேரும் நல்லம் தான் எங்களுக்கு ஜெயித் தான் பிள்ளைன்னும் சொல்லலாம் எங்களுக்கு ஜெயினப் தான் பிள்ளைன்னும் சொல்லலாம் ஜெயித் ரவி அல்லாஹ் அவங்க நபி அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க யாரு சொல்லு இந்த ஜெயினபோட கஷ்டமா இருக்குது யார சூழல்லாம் சரியான கஷ்டமா இருக்குது நபி நபியாவ சொல்லுவாங்க சபர் சபர் தலாக் மட்டும் கொடுத்துல வானம் வாப்பா என்று செல்ல ஒரு நாள் வந்து செல்லிட்டார் யார சொல்லா தலாக் கொடுத்துட்டேன் யார சொல்லா ஒரு ஆணுடைய ஆய திறங்குது பலம்மா பபா ஜெய்தன் ஜெயித் எப்ப இந்த இடத்துல தலா கொடுத்துட்டாரோ குரானுடைய ஆய திறங்குது யார சொல்ல உங்களுக்கு அந்த ஜெயினப நாங்க திருமணம் முடிச்சு கொடுத்துட்டோம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் இப்ப ஜெயினப் அல்லாஹும் அல்லாஹ் அவங்க கெட்ட பெண்ணாக இருந்தா ஒரு நாள் நபி அவங்களுக்கு அல்லா கல்யாணம் முடிச்சு தர மாட்டாங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே ஜெயித் பிள்ளையா இல்ல ஜெயின பிள்ளையா இல்ல ரெண்டு பேருக்கும் ஒத்து வருவது அவ்வளவுதான் ஏழு விஷயமும் இருக்கிறது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சில நேரத்துக்கு நாங்க பார்ப்போம் பெரிய பெமிலியில உள்ள ஒரு பெண்ண ஒரு சாதாரண தொழில் உள்ள ஒருத்தர் கல்யாணம் முடிக்கிறாரு ஏழு விஷயம் அவருக்கும் இருக்குது இவருக்கும் இருக்குது ஆனா ஒத்து போகாதேன் ஃபேமிலி கெப்ப பாருங்க அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இமாம் மாலிக் ரஹிமூல்ல அவங்க சொல்லுவாங்க ஒசரத்துல ஆண் கூடி அரிக்கணும் பெண்ணை விட வசதியில ஆண் கூடி அரிக்கணும் பெண்ணை விட பொதுவாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அழகுல பெண் கூடி அரிக்கணும் ஆணை விட தீன்ல பெண் கூட இருக்கணும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரன் இது அந்த கப்பல் மெச்சாகிற விஷயத்திலும் சரியா சேர்த்து எனவே நான் என்ன செல்ல வாரேன் என்றா இது பெரிய பாப் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் நாள் கணக்கு பேச வேண்டிய தலையங்கம் சரியத் என்ன சொல்லுது முதலாவதாக குடும்ப வாழ்க்கையை புள்ளேல் படிப்பாங்க உமாவா பகிட்டு இப்ப பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு ஆகக்கூடிய நேரத்தில் உமா அப்பா படிச்சு கொடுப்பாங்க உனக்கு ஒரு ஜோடி உண்டு ஒண்ணும் என்றா சரிய இதுதான் படிச்சு தருவது மகன் உங்களோட உள்ளத்துல ஏதாவது பட்டுச்சுண்டா நீங்க சொல்லுங்க சில நேரத்துக்கு கேள்விப்பட மாட்டேன் எங்கட கசின் சிஸ்டர் அவருக்கு இந்த ஏழு விஷயமும் இருக்கிறதா இருக்குது அவன் நல்ல ஓதுற புள்ளையாவும் உண்டாமே நல்ல பக்குவமா இருக்கிறாவாமே தாஜு தொழுறாவாமே இதெல்லாம் கேள்விப்படுவது வாங்க உமாக்கு சொல்லுங்க உமா இப்படி ஒன்று இருக்குது ஏழு விஷயம் இருக்குது நான் முடிக்க தயாரா இருக்கிறேன் ஷரியத் இப்ப சொல்றது என்ன இந்த விஷயங்களை பிள்ளைகளுக்கு நீங்க படிச்சு கொடுங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே குடும்ப வாழ்க்கைய எப்ப வாப்பா பிராக்டிக்கலி செஞ்சு காட்டுவாங்களோ இப்படிதான் ஒற்றுமையாக வாழணும் என்பது அதுக்கு பின்னால கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதுக்கு பிற உமா வாப்பா பிள்ளைகளுக்கு தியரிய படிச்சு ஆக முக்கியம் ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ளணும் ஒரு மனைவி எப்படி நடந்து கொள்ளணும் மனைவி என்று வந்தா சரிய தெளிவாக சொல்லுது கணவனுக்கு நான் கணவனுக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி கொடுப்போம் அம்மா ஆயிஷா ரவி அல்லாஹு தாலான்னு அவங்க சொல்றாங்க யா மாஷர النساء لو تعلمن بحق ازواجكن عليكن لجعلت المرأة تمسح الغبار عن قدمي زوجها بحج وجهها ஏ பெண்களே அம்மா ஆயிஷா எங்களுடைய தாய் ஆயிஷா ரதி அல்லாஹோ தாலான்னு அவங்க சொல்றாங்க ஏ பெண்களே கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க சரியான முறையில விளங்கிட்டீங்கடா அந்த கணவன் கால பட்ட தூசிய நீங்க உங்களை கண்ணத்தால தொடப்பீங்க என்பதாக அம்மா ஆயிஷா ரதி அல்லாஹோ தாலாங்க எனவே உம்மா மகளுக்கு பறிச்சு தரணும் மகள் மாப்பிள்ள என்று சொன்னா உங்களுக்கு உம்மா வாப்பாவை விட பெருசா அடிக்கணும் என்பதை திருமணம் முடிக்க முன்னால் உம்மா வாப்பா படிச்சு தரணும் மகளே அத்தருகீப் ஹதீஸ் ஒன்று வருவது மகள் கணவன் உடம்புல ஒரு காயம் உண்டு வந்து அதுல ரத்தம் வெளியாகி இப்ப ஸ்தலம் வெளியாகுது அந்த ஸ்தலம் அந்த பெண் மனைவி வாயால உறிஞ்சி சுத்தமாக்கினாலும் கணவனுக்கு செய்யக்கூடிய கடமையை பரிபூர்ணமாக்க மாட்டா எனவே மகள் உண்மை சொல்றது டிடாமமா சொல்றது அல்ல மாப்பிள்ள சொல்றதுதான் நீங்க கேட்கணும் இது யாரு சொல்லணும் மாப்பிள்ள இல்ல சொல்லணும் இதை சொல்லணும் உண்மை வாப்ப சொல்லணும் மகள் முடிச்சு போறதுக்கு போறோம் அதுக்கப்புறம் உமா வாப்பா உமா வாப்பாண்டு இல்ல மாப்பிள்ளே இருக்கணும் மகள் ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க சுஜூத்தைக்கு மனிதர்கள யாருக்கு சரி அனுமதி இருக்கிறதா இருந்தா நபி அவங்க சொன்னாங்க நான் ஒவ்வொரு மனைவியும் கணவனுக்கு சுஜூத் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லுவேன் என்று எனவே மகளே வாப்ப உம்மாவ கூட ஹதீஸ் நபி அவங்க சொல்லல அல்லாக்கு அடுத்தது சுஜூத்தா இருந்தா கணவனதான் ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க எனவே எங்கட பேச்சு அல்ல கல்யாணம் முடிச்ச போறோம் மாப்பிள்ள பேச்சதான் நீ கேட்கணும் மகள் இந்த தரகீப் எல்லாம் யாரு செய்யணும் உம்மா பாப்பா செய்யணும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் நாங்க என்ன சொல்றது மகள் நீங்க பயப்படவானமா நாங்க எல்லாம் கொடுத்துதான் அவர் எடுக்கிறோம் அசுட்டு என்ன சரி பிரச்சனை வந்தாலும் திடாமமா இருக்கிற நீங்க மாப்பிள்ளைய விட்டுட்டு வாங்கன்னு தான் நாங்க கொடுக்கறத தருகிறோம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே உமா எவ்வளவு விஷயங்களை பிள்ளைகளுக்கு படிச்சு தரும் தர்பியத்துல் அவுலா பிரிங்கிங் அப் சில்ட்ரன் என்ற கிதாபுகள் எழுதுறாங்க தாழ் கணக்கு எழுதுறாங்க ஒரு தாய் தன்னுடைய மகளை உட்கார வெட்டி செய்ய வேண்டிய நசியத்தை என்ன திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய நாள் நாலஞ்சு தாளுக்கு எழுதுறான் எந்த தாய்மார்களுக்கு தெரியும் இந்த காலத்துல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே ஒரு மகளை கொடுக்கிற நேரத்துல அந்த மகளுக்கு எவ்வளவு விஷயங்களை செஞ்சு கணவனோட நீங்க சிக்கனமான அமைப்பில் எப்படி வாழ்றது கணவனுக்கு ஏதாவது ஒரு தவறான தொடர்பு இருந்தா அந்த தொடர்பை நீங்க எப்படி சீராக்கணும் அந்த நேரத்திலும் பாருங்களேடா இன்னொருத்தரோட தொடர்பு இருக்குதாம் ஆ இந்த நேரத்தில் நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும் இதை உண்மை அப்பதான் படிச்சு தரும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே குடும்பத்துல பிரச்சனை வந்தா ஹேண்டில் பண்றது வல்லா நீங்க பாருங்க ஓ லெவல் படிச்சாலும் எங்க சரி வருவதா ஸ்கூல் சிலபஸ்ல இல்ல அது போல ரெண்டு வருஷம் ஏழைகள் செஞ்சாலும் ஃபேமிலி ப்ராப்ளம் வந்தா எப்படி சால்வ் பண்றது எங்க சரி வருதா இல்ல அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபேக்கல்டி வந்து சூஸ் பண்ணி நீங்க யூனிவர்சிட்டியில் அஞ்சு வருஷம் படிச்சாலும் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வந்து எப்படி சால்வ் பண்றது எங்க சரி வருவதா யூனிவர்சிட்டியில இல்ல நீங்க டாக்டர் ஆகினாலும் பரவாயில்ல அதுக்கு பிறகு நீங்க குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சு குடும்பத்துல பிரச்சனை வந்த எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது யோசிச்சு பாருங்க பெரிய பெரிய டிகிரி ஹோல்டர் வரக்கூடிய ரெஜிஸ்டார் மார்கள் கிட்ட கேளுங்க அதிகமான கலா நடக்கிறது யாரு தெரியுமா படித்தவங்களுக்கு மத்தியில நடக்கும் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரி என்ன எங்கட எங்க ஸ்கூல் செக்யூல இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல குடும்ப வாழ்க்கையை பத்தி எங்கேயும் இல்லை கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாதான் பாதுகாக்கணும் நாங்க படிக்கிறது டெலிகிராமா வச்சுதான் அந்த இந்தியால ஒரு நல்ல டெலிகிராம் இருக்குதாம் குடும்ப வாழ்க்கையை பத்தி படிச்சு தருவதாம் அதை பார்த்து எங்கட குடும்ப வாழ்க்கையை நடத்த போனா தலாக்கில தான் பேச முடியும் எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை படிச்சு தாரது ஹசூர் முகமது சல்லம் அலைஹி கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அதே மாதிரி ஒரு கணவன் கோவப்படுற நேரத்துல மகன் நீங்க பாத்தீங்களா உங்களோட வாப்ப கோவப்படுற நேரத்துல நான் எப்படி நடந்து கொள்றேன் எனவே இது இவ்வளவு காலம் நீ பார்த்து கொண்டிருந்தாய் இதுக்கு பின்னால ஹதீஸ் இருக்குது மகால் இதுக்கு பின்னால ஹதீஸ் இருக்குது நபி சொல்லாஹு வசல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு கணவனுக்கு கோபம் வந்து சென்றா அல்லது ஒரு மனைவிக்கு கோபம் வந்து சென்றா அந்த மனைவி கணவன் கைய புடிச்சிட்டு இதோ அவட கைய நான் புடிச்சு கொண்டேன் நீங்க என்னோட கூட்டாளி வரை என்னை பொருந்து கொள்ளும் வரை கண்களுக்கு சுருமா பூசி நான் நிம்மதியா தூங்க மாட்டேன் நபியா அவன் சொல்றாங்க இப்படி செல்லக்கூடிய பெண் ஒரு சொருகத்துக்குரிய பெண் என்பதாக மகள் இப்ப விளங்குதா வாப்பா சூடாகிற நேரத்துல நான் கைய பிடிச்சி ஏன் மன்னிப்பு கேட்கிறேன் என்று விளங்குதா இப்படி செஞ்சாதான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் எனவே தாய் எதை பிராக்டிக்கலி செஞ்சாவோ அது அப்படியே தியரிய படிச்சு தாரா இதுதான் ஹதீஸ் இதுதான் எனக்கு பின்னால் உள்ள ஹதீஸ் வாப்ப வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல லனா ஷம்சுன் வலில்லா பாபி ஷம்சுன் வஷம்சி கைரும் மின் ஷம்சி சமாயி அல்லாஹ் வானத்தில் ஒரு சூரியனை வச்சிருக்கிறான் அல்ல எனக்கெண்டே ஒரு சூரியனை தந்திருக்கிறான் அதுதான் இந்த மாப்புல வானத்தில் உள்ள சூரியனை விட என்னுடைய சூரியன் மாப்புல சிறந்தவர் فإن الشمس تطبع بعد الفجر وشمسي تطبع بعد الإشاء வானத்தில் உள்ள சூரியன் பஜருக்கு பின்னாலதான் உதயமாகும் என்னுடைய சூரியன் கணவன் இஷாவுக்கு பின்னாலதான் என்னின் பக்கம் உதிப்பார் மகளே இந்த கவிதைகளை படிச்சு உங்களோட பாப்பாவை நான் வீட்டுக்குள்ள எடுக்கிறது ஏன் தெரியுமா அம்மா ஆயிஷா ரதி அல்லாஹு அவங்க இந்த கவிதைகளை படிச்சுதான் எங்களுடைய நபி முகமது சல்லாஹூ அலைவசல்லம் அவங்கள வீட்டுக்குள்ள எடுப்பாங்க பிராக்டிக்கலி செஞ்சு காட்டு செல்றாங்க தியரி இதுதான் மகால் எல்லாம் பின்னுக்கு ஹதீஸ் தான் இருக்குது குரான் தான் இருக்குது எனவே நீங்க முடிச்சாலும் உங்களோட வாக்குல வீட்டுக்குள்ள வார நேரத்தில் இதை படிங்க கோபம் வந்தா கைய புடிச்சு மன்னிப்பு கேளுங்க அது அவருக்கு தவறா இருக்கட்டும் பிரச்சனை இல்ல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் எவ்வளவு படிச்சு கொடுக்க இருக்குது இது ஒன்றும் தெரியாம மகளை கொடுக்கிறோம் அவருக்கும் குடும்ப வாழ்க்கை பரிசா தெரியா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர் எவ்வளவு பெரிய கரப்ஷன் நடக்க போகுது அது மாத்திரமா இன்னொரு உறவு பிரைவேட் லைஃப் இருக்குது இத நீங்க உங்களோட உண்மை வாப்பன்ற ரீதியில நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு தர இல்லாட்டி அவங்க இன்டர்நெட்ல பேசிதான் இதெல்லாம் படிக்க போவாங்க ஒரு குடும்ப வாழ்க்கை கணவன் தேவை எப்படி பூர்த்தி ஆக்குறது கணவன் மனைவியுடைய தேவை எப்படி பூர்த்தி ஆக்குறது அவரோட ரகசிய உறவுகள் இருக்குது அதையும் ஒரு வயசு வந்தா உண்மைதான் மகளுக்கு படிச்சு கொடுக்கணும் பாப்பா தான் மகனுக்கு படிச்சு கொடுக்கணும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அந்தந்த வயசுல அந்தந்த விஷயங்களை புறான வச்சு ஹதீச வச்சு எப்படி படிச்சு ஓனும் என்பது தெளிவாக கிதாப்கள் எழுதப்பட்டு இது ஒன்றுமே நாங்க செல்லல எங்களோட பிள்ளைகள் எங்க போய் படிப்பாங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை சொல்ல குடும்ப உறவு எவ்வளவு முக்கியம் இமாமுனா ஹசாலி ரஹிமுல்லா அவங்க செல்றாங்க உங்களோட மனைவியோட நீங்க தொடர்பு வைக்கிறதா இருந்தா ஆக குறைஞ்சது நாலு நாளைக்கு ஒருக்க அந்த மனைவிக்கு தேவை இருக்கிற நாலு நாளைக்கு ஒருக்கா யோசிச்சு பாருங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் இதை யாருங்கிற பிள்ளைகளுக்கு படிச்சு தருவாங்க நாங்க படிச்சு தராதே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகள் சைக்காலஜில கூட சொல்லுவாங்க ஒரு கணவன் வீட்டால போகக்கூடிய நேரத்துல ஒரு வகையான ஒரு தனிப்பட்ட இல்லற உறவு ஒன்று மனைவியோட வச்சுட்டு நீங்க வீட்டால போங்க ஏன் தெரியுமா நீங்க பேசி திரும்பி வர காட்டி உங்களுக்கு அந்த சிந்தனை மனைவியுடைய இறக்கத்துடைய சிந்தனை இருக்கும் எனவே நீங்க ஹராத்துல விட மாட்டீங்க நீங்க வீட்டால வெளியே போனாலும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எந்த அளவுக்கு ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது நபியாக மஸ்ஜிதுக்கு போறதாக இருந்தாலும் சில நேரத்துக்கு அம்மா ஐஷா ரதி அல்லாஹால அவங்களுக்கு முச்சம் கொடுத்துட்டு தான் போவாங்க எனவே வீட்டால வெளியே போறீங்க இந்த நேரத்துல ஒரு இல்லற உறவு உங்களை ஒரு தொடர்பு கொண்டு வச்சுட்டு போங்க ஏன் வரப்போலம் அதை நான் இப்படி செஞ்சுட்டு வந்தேன் வைப்போட கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை சொல்லி இதை படிச்சு தரணும் யாரும் உமாவாக்கு படிச்சு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர் இவ்வளவு தெளிவான மார்க்கம் எங்களுக்கு நாம வேற டெலிகிராமாவோ வேற மார்க்கங்கள் மூலமாக எடுக்க வேண்டிய தேவையில்லை அல்லா எங்களுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை தந்திருக்கிறான் ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அல்ல எங்களுக்கு படித்து தந்திருக்கிறான் மகளே அல்லது மகனே உனக்கு வேறொரு பெண்ணொன்று வந்து பார்த்து பட்டு உனக்கு அந்த பெண்ணுடைய மகப்பத் உள்ளத்துல வார மாதிரி இருக்கிறதா இருந்தா பயமில்லாம போயிட்டு உன மனைவிக்கு சொல்லு அதுதான் சரிய சொல்றது ஏன் உங்களோட மகனை உங்களோட மகனை பாவத்திலிருந்து பாதுகாக்கிறது உங்களோட பொறுப்பு எனவே கல்யாணத்துக்கு முன்னால் அதையும் சொல்லணும் என் ஹதீஸ்ல வந்திருக்கிறது நபி அலைவ அலை வசல்லமோட பார்வை ஒரு அழகான பெண்ணின் மீது பட்டுட்டு நபியாங்க அவசரமா வீட்டுக்கு வராங்க மனைவியோட எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க எல்லாமே போக சொல்லி தன்னுடைய விஷயங்களை தன்னுடைய மனைவியோட செஞ்சதாக ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கு ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க நீங்க ஏதாவது ஒரு அழகான பெண்ணை பாத்தீங்கன்னா அதுக்கு மதிமயங்கவான உங்களோட மனைவியோட உங்களோட தொடர்புகளை வச்சுக்கொள்ளுங்க அந்த அழகான பெண்ணுக்கு என்ன இருக்குதோ அதேதான் உங்களோட மனைவி கிட்ட இருக்குது சைத்தானுடைய விஷயங்களுக்கு மாற்றிப்பட வானம் என்று எங்களுடைய தலைவர் முகமது சல்லாஹூ அலைவசல்லம் அவங்க படிச்சு தந்தார் எனவே இதை நிக்காவுக்கு முன்னால எங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு தாரது கட்டாயமா இல்லையா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒரு கணவன் என்று வந்தா அந்த மனைவியோட எவ்வளவு இறக்கமாக நடந்து கொள்ளணும் இந்த விஷயங்கள் அதையும் ஹதீஸ் எங்களுக்கு எவ்வளவு அழகான அமைப்புல படித்து தந்தது நபிசல்லாஹு அலைவ செல்லமான மனைவிமார்களை பாருங்க ஹஜீஜா ரவி அல்லாஹு அவங்க சவுதா ரவி அல்லாஹு தாலான்னு வயசுல கூடினவங்க எனவே கொஞ்சம் வயசுல கூடேண்டா எப்படி நடந்து கொள்ளணும் ஹதீஸ் படித்து தருவோம் அம்மா ஆயிஷா ரவி அல்லாஹு தாலான்னு அவங்க நபியாவை ஆகிற நேரத்துல பதினெட்டு வயது வயசுல ஜப்பம் இருக்கிறதாக இருந்தா அந்த மனைவியுடைய மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படி என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் அதையும் சரிய சொல்லுது நபியாங்க சர்க்கஸ் காட்டிருக்கிறாங்க நபியாங்க ரேஸ் இருக்கிறாங்க நபியாங்க தீட்டி இருக்கிறாங்க நபியாங்க ஹைலுடைய நேரத்துல மடியில தலையை வச்சு படுத்து குழந்தை இருக்கிறாங்க அம்மா ஆயிஷா ரபி அல்லாஹு சொல்றாங்க கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர் வயசு ஜப் எப்படி இருக்குதா அந்த மனைவியோட எப்படி நடந்து கொள்ளணும் சரியா செல்லுது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ரொம்ப சென்சிட்டிவான மனைவி சபியா என்று சொன்ன அழுந்துடுவா அவ்வளவு சப்தான பெண் அந்த பெண்ணோட எப்படி நடந்து கொள்ளணும் நபி அவங்க நடந்து காட்டினாங்க சபியாவோட நான் எப்படி நடந்து கொண்டேன் என்று பாருங்க ஒரு பெண் இருக்கிறா இபாதத்துல ஆ பெரிய உச்ச கட்டம் ஆனா அவனோட அகலாத்துல கொஞ்சம் முன்பின்கள் இருக்கலாம் அந்த நேரத்துல பாருங்க அஸ்வாவோட நபி சொல்லாஹ் அலைவர் செல்லம் அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க என்று பாருங்க கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த அமைப்புல ஹபீபுடைய குடும்ப வாழ்க்கைய பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவியோட எப்படி நடந்து கொள்ளணும் இது எவ்வளவு விஷயங்களை நபி அவங்க படிக்கிறாங்க பெண்ணுடைய மென்டலிட்டி எப்படி இருக்கும் அது ஹதீஸ் நபி அவங்க படிச்சிருந்தான் பெண்கள் இப்படி பேசினா அதை எப்படி நீங்க சமாளிக்கணும் அதையும் நபி அவங்க ஹதீஸ்ல படிச்சு தந்திருக்கிறான் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இது ஒன்றுமே இல்லாம நாங்க பார்த்துட்டேன் பட்டுட்டு உமா பாப்பா விருப்பம் இல்லை ஆனாலும் முடிச்சுட்டேன் இந்த போனா யோசிச்சு பாருங்க எங்க குடும்ப வாழ்க்கை பேச முடிய போகுது தொழுகைய எப்படி படிச்சு தந்தாங்களோ எங்களுடைய ரப் எங்களுடைய ஹதீப் சல்லாஹு அலை வசல்லம் அதே மாதிரி தெளிவாக குடும்ப வாழ்க்கையும் எங்களுக்கு இஸ்லாம் படிச்சு தந்திருக்கு எனவே இதை படிச்சு நாங்க அதை அமுல்படுத்துறது இருக்குது ஆக முக்கியம் என்னுடைய போக்கு வாலிபர்களை நான் குறை சொல்லவே இல்லை தாய் தந்தர்களை தான் நான் குறை சொல்றேன் எப்ப தாய் தந்தர்கள் சரி அடிப்பாங்களோ எயிட்டி பர்சன்ட் அதை பார்த்துட்டு குடும்ப வாழ்க்கை செஞ்சாலும் போதும் குரானும் தெரியா அதிசயம் தெரியா பரவாயில்ல ஆனா எயிட்டி பர்சன்ட் உமா வாப்பா எவ்வளவு ஒத்துமையாக அழகா குடும்ப வாழ்க்கையை செய்யறாங்க அதை பார்த்து சரி அந்த புள்ளியல் திருந்துவாங்க ஆனா இப்ப அப்படி நிலைமை இல்ல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகள் அது சுட்டிதான் வாலிப சமுதாயம் இவ்வளவு கஷ்டப்படுது எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஜும்மாக்கு வாரது கேட்கறது போறது எங்கட பழக்கமாக இருக்கக்கூடாது எவ்வளவு விஷயங்கள் வாழ்க்கையில படிக்க வேண்டியதா இருக்குது அதுபோல படிச்சு எங்கட குடும்ப வாழ்க்கையை சீராக்கணும் குடும்ப வாழ்க்கை மாதிரி பெரிய பாடம் தான் எங்களோட குடுக்கல் வாங்கல் அதையும் சீராக்கணும் அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு பாடம் தான் எங்களோட பண்பாடுகள் அகலா அதையும் சீராக்கணும் அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு பாடம் தான் இபாதாத் அதையும் சீராக்கணும் அது எல்லாத்துக்கும் மேல எங்களோட ஈமான் அதையும் சீராக்கணும் இந்த எல்லா விஷயங்களை யோசிச்சு பாருங்க கடலை போல அல்ல எங்களுக்கு மார்க்கத்துல எவ்வளவு விஷாலமான விஷயங்களை படிச்சு தாரான் ஆனா எவ்வளவு எங்களுக்கு என்றதை நாங்க பார்ப்போம் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ எஹ்லாத்தோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை யாழ்லா நீயே எங்களுக்கு வழங்குவாயாக வஹாசர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் For more lectures, visit slhub.com.